تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام إلا بهل بهل شيم الله تعالى وكيور كانه وكيور كانه அவர் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் துணையும் அற்றவன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் சலாசும் சலாமும் எங்கள் தலைவர் இறுதி தூதர் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிகள் தபு செய்யாமத்தினால் வரை வரக்கூடிய அல்லாவுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீதுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே അള്ളാഹു സുബാനുമതാല എന്റെ വിനയങ്ങളെ നമുക്ക് ഷെയ്യുമാറി ഏവി കത്തലെ പിറപ്പിച്ചിരുക്കൊണ്ടാണോ അവൈകളെ മുടിന്തവരെ எவைகளை விட்டு தவிர்த்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றாக தவிர்த்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும்படி ஆரம்பத்தில் அடியேறும் அப்பாளுங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் ஏனென்றால் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறதே அவனை பயந்து வாழ்வதற்காக வேண்டி அந்த வாழ்வதற்குரிய பயிற்சிக்குரிய ஒரு காலம் தான் ரமதானாக இருக்கிறது ஆண் எல்லாம் ரமதான் நோன்பை கடமையாக்கியதை விதத்தை கூறக்கூடிய நேரத்திலே அவன் இறுதியாக கூறுகிறான் குதிபா அலைக்கும் கபலிக்கும் நீங்கள் தக்வா உடையவர்களாக அவ்வாவை உண்மையான முறையில் பயந்து வாழக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நோன்பை அவ்வா கடமையாக்கி இருக்கின்றான் ரமதான்ல வரக்கூடிய நோம்பு இது பரலாக இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது எல்லோரும் நாங்கள் பார்க்கிறோம் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் சீசனுக்கு அமல் செய்யறத போல சீசனுடைய வியாபாரம் அந்த வியாபாரத்தை முழு கவனம் எடுத்து அதுல முழு சிந்தனை போட்டு அதுல முழு ப்ராஃபிட்டையும் பிரயோஜனத்தையும் அடைய முயற்சிவதை போல ரமதான்ல எல்லோரும் என்ன செய்கிறார்கள் நல்ல காரியங்கள்ல முன்னேறுகிறார்கள் அவர்கள் அதிலே சரியான பிரயோஜனத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்க பார்க்கிறோம் அந்த ரமதானுடைய காலம் முழுமையான செழிப்படைந்த ஒரு மாதமாக பொதுவாகவே அவர்கள் பாவமான விடயங்கள்ல பொதுவாகவே அவர்கள் ஒதுங்கக்கூடியவர்களாகவும் நன்மையான காரியங்கள்ல பொதுவாகவே விதையக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் மேலான சகோதரில் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது உலமாக்கள் கூறுகிறார்கள் அதற்கு காரணங்கள் ஒன்றுதான் ஷைதான் விளங்கிடப்படுகிறது சொர்க்கத்துடைய வாயில் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில் மூடப்படுகிறது அதாவது சொர்க்கத்தின் பக்கம் அமல் செய்யக்கூடியது அது அதிகமாக அதன் பக்கம் முன்னேறுகிறார்கள் நரகத்தின் பக்கம் போகக்கூடிய செயல்கள்ல அதிலே அவர்கள் பின்னடைகிறார்கள் அதாவது அதிலே குறை குறை உண்டாகிறது அதிலே குறைவான முறையில் அது நடக்கிறது என்பதனால அல்லாஹ் சுஹானா இந்த சூழல ரமதானுடைய சூழல அல்லாஹ் அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான் மேலான சகோதரர் பெரியார்களே ரமதான் என்றது அந்த காலத்தோட சீசனுக்கு அமல் செஞ்சுட்டு சீசன் வியாபாரம் செஞ்சுட்டு அதோட வியாபாரத்தை முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல உள்ள உண்டு அல்ல ரமதான்ல நாங்க செய்யறோம் ரமதான் வந்து சீசனுக்கு அமல் செஞ்சுட்டு பெருநாளுடைய நாள் வந்ததோட அடுத்த நாள் பெருநாளுடைய நாள் முகருடைய நேரம் அல்லது அசருடைய நேரத்தை மஸ்ஜித் எடுத்து பார்த்தா அது காஞ்சி இருந்ததை விட விலகினத்துடைய நிலைமைக்கு போகுது அந்த நாள் மகரிபுடைய நேரத்தை பார்த்தா அது ஏனே போல வலிமையான நாட்கள் இருக்கிறத போல ஒரு ரெண்டு சப்புகள் வலிமையாக யார் வருகிறார்களோ அவர்களோடு அது சுருக்கப்படுகிறது மட்டுப்படுத்தப்படுகிறது பஜருடைய அதான் எடுத்து பஜருடைய தொழிலை எடுத்துக்கொண்டா அதுவும் அது அது மிகவும் பரிதாபமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது மேலான சகோதரர்களே அது ஏன் அப்படி நடக்குது ரமதானுடைய காலத்துல நடந்த செழிப்பு ஏன் அது இல்லாம என்றா அதுக்கு பல காரணங்கள் கூறுகிறார்கள் ஷெய்தான் திரும்ப விளங்கிடப்படுவதிலிருந்து அவிழ்த்தப்படுகிறான் என்பது ஒரு காரணம் இருந்தாலும் மேலான சகோதரர்களே இது ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த ரமதான் சரியான முறையில பயிற்சி எடுக்கப்பட்டிருந்தால் அந்த காலத்துல உரிய காலத்துல சரியான பயிற்சி எடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அந்த வாகனம் போகக்கூடிய வாகனம் அதனுடைய பெட்ரோல் தீர்ந்து விட்டாலும் அதனுடைய வாகனத்துடைய போன வேகத்துடைய அதாவது போன வேகம் அதிலாவது கொஞ்சம் தூர போகலாம் என்ற அமைப்புல உலமாக்கள் பல உதாரணங்கள் கூறுவார்கள் அதுக்கு பல உதாரணங்களை சொல்லி விளங்கப்படுத்துவார்கள் இப்படி அந்த கொஞ்சம் காலம் போறதுக்காவது அந்த ஒரு வேகம் இருக்கணும் அது ஏன் இல்லாம போகுது அடுத்த நாள் பெருநாளோட அந்த அந்த வேகம் அப்படியே முட்டுக்கட்ட ஆகிறது அந்த வேகம் அப்படியே இல்லாம போகுது காரணம் அதனுடைய பயிற்சியை சரியான முறையில் எடுக்காததனால் எனவே மேலான சகோதரே வெறுமனை பசித்திருக்கிறது வெறுமனை தாகித்திருக்கிறது ஒரு சில அமலோட மட்டும் நாங்க எங்களை சுருக்கிக் கொள்றது இது ரமதானுடைய நோக்கம் அல்ல அதுல முழுமையான முழுமையான ஒரு மாற்றத்தை முழுமையான ஒரு வித்தியாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க காட்டோம் அதுவும் குறிப்பாக வெளியில எங்களோட உறுப்புகளால வெளிப்படக்கூடிய அந்த அந்த மாற்றங்களோட அந்த மாற்றங்கள் இருக்கணும் ஆனா அதை விட கூடுதலான மாற்றம் கூடுதலான ஒரு வித்தியாசம் உள்ளத்துல ஏற்படணும் உள்ளத்துல ஒரு ஒரு ஒரு மாற்றம் உண்டாக்க விளங்கணும் அப்படி உள்ளத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் விளங்குதுண்டா அப்படியான ஒரு வித்தியாசம் ரமலாண்டு முதலாவது திரையண்ட எப்படி நான் இருந்தேன் இப்பொழுது ஐ ஆறு நோம்பு ஏழு நோம்பு பிடிச்சிருக்கிறோம் ஏழாவது நோம்பு வரைக்கும் என்னிடத்துல எப்படியான ஒரு மாற்றம் உண்டா இருக்குது என்று நாங்க எங்களோட உள்ளத்தோட முற்று நோக்கி பார்த்து அதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாங்க முயற்சி செய்வோம் உலமாக்கள் கூறுகிறார்கள் இந்த அல்லா ரமலான மூணு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கிறது ரஹ்மத்துடைய பகுதி மக்சீரத்துடைய பகுதி ஆஹ் நரக விடுதலையுடைய பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது காரணமும் அதுதான் வெறுமணி அல்லாஹ் எங்க ஆலமீன் கேட்டு அல்லாஹ் ஜன்னத்தை ஆலமீன் என்ற இந்த மூன்று பகுதியிலையும் இந்தந்த துவாக்களை மட்டும் கேட்டு முடிக்கிற நல்ல விஷயம் யாருக்கு அந்த ரஹ்மத்துடைய பகுதியில அவர் எந்த அளவுக்கு ரஹ்மத் அல்லா உள்ளத்தில் அவர் பெற்றுக்கொள்ளணும்டா அவர் நன்மையான காரியங்களை அவரே கூடியவராயிருக்கும் அவர் அல்லாவுடைய ரஹ்மத்தின் பக்கம் எவ்வளவுக்கு ஆதரவு வைக்கணும்டா அவர் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள் அல்லாஹ் பொருத்தம் எதில் இருக்கிறதோ அந்த பொருத்தமான காரியங்கள் அவர் கூடுதலான ஆசை உள்ளவராக அவருக்கு ஏற்படும் மக்சிரத்துடைய பகுதியில அவர் எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு கேட்கணும் என்றா அவருக்கு அவருடைய உள்ளத்துல எப்படியான ஒரு நிலைமை உண்டாகணும் என்றா பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு உண்டாகும் பாவத்தின் மீது அவருக்கு ஒரு வெறுப்பு உண்டாகணும் அவ்வளவுக்கு அவர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதில் அர்த்தம் பத்து ரஹத்துடைய பத்துல பாவமன்னிப்பு கேட்க கூடாதுன்றதல்ல மேலான சகோதரியே முழு ரமபானும் எங்கட பாவங்களை மன்னித்துக் கொள்றதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்துக்குரியவர்களா மாறுறதுக்குரிய காலம் தான் ரஹ்மத்துடைய பத்தில ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டு மன்னிப்பு கேட்க கூடாதுன்றது இல்ல ரஹ்மத்தை அதை அதை வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு முறைக்காக வேண்டி தக்குவாவுடைய சுருக்கம் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு தக்குவாவுடைய அந்த சிபத் அந்த தன்மையுடைய சுருக்கம் அல்லாஹ் அப்படியான ஒரு அமைப்புல தான் வச்சிருக்கிறான் ஆதரவை கோடும் அல்லாவுடைய அன்ப அல்லாவுடைய இறக்கத்தை ஆதரவச்சு அவன் பக்கம் அவன் அவன் விரும்பக்கூடிய காரியத்துல முன்னேறத்தோட அவனால தடுக்கப்பட்ட பாவங்கள் இருக்குது அவைகளை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும் பக்தனத்துக்காக அல்லாவிடத்துல இறைஞ்சு கொண்டே இருக்கணும் எந்த ஒரு பாவம் நடந்தாலும் எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாவிடத்துல மனம் தொடர்ந்து கேட்கக்கூடியவங்களா நாங்க இருக்கோம் நாங்க நினைக்க கூடாது எங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது அல்லா நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன் இப்படியான நிலம் எல்லாம் என்ன இடத்துல நடந்திருக்கு இப்படியான தா பாவம் குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு தெரிந்து தெரிந்து எத்தனையோ பேரு வானம் சொல்ல சொல்ல நான் எனக்கு எத்தனையோ அட்வைஸ் தரப்பட்டும் நான் இப்படி செஞ்சிருக்கிறேன் இப்படியான நிலைமையில நான் பாவத்துல பிடிவாதமாக இருந்திருக்கிறேன் இப்படியான நிலைமையில அல்லா என்னை மன்னிப்பானா எனக்கு அல்லா இடத்துல மன்னிப்பு இருக்குதா என்று சந்தேகத்தை போன்றதும் சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் தான் இப்படி யாரும் யாரும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர்கள் அப்படி நினைக்கவே தேவையில்லை அல்லாஹ் கூறுகிறான் அடியான் பாவம் செய்கிறான் அல்லாஹ் அடியான் குற்றம் செய்கிறான் அவன் குற்றம் செய்து அவன் மன்னிப்பு கேட்கிறான் அவன் நினைக்கிறான் எனக்கு மன்னிக்க கூடிய ஒருவன் இருக்கிறான் ஒரு இறைவன் இருக்கிறான் அவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கணும் என்று அவன் மன்னிப்பை கேட்கிறான் அவனை அல்லா மன்னிக்கிறான் அதீசல் சில சொன்னா அல்லா கூறுவதா சொன்னா நான் அந்த அடியானை மன்னிக்கிறேன் பிறகு ஒரு சில காலங்கள் அல்லாவுடைய நாட்டம் எவ்வளவு இருக்கிறதோ அவன் என்ன செய்யறான் அப்படியே திரும்ப பாவம் இல்லாம ஒரு சில காலங்களை கழிக்கிறான் அது ஒரு சில காலங்களாக இருக்கலாம் ஒரு சில நாட்களாக இருக்கலாம் அல்லது ஒரு சில மணித்தியாலங்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை திரும்ப அடுத்த ஒரு பாவம் நடக்குது அவன் நினைக்கிறான் அவன் பயாலமோ அண்ணலகோ ரப்பன் திருலகோ அவனுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் ஒரு ஆண்டவன் இருக்கிறான் என்று விளங்கி அவன் அல்லாவிடத்துல அந்த இறைவன் இடத்துல மன்னிக்கிறான் நான் அவனை மன்னிக்கிறேன் மூன்றாவது தடவையும் அவன் என்ன செய்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அல்லது சில நாட்களுக்கு பின்னால திரும்பவும் அவன் திரும்ப ஒரு பாவத்தை செய்கிறான் அவன் திரும்ப பாவத்தை செய்து அவன் திரும்ப மன்னிப்பு கேட்கிறான் என்றால் நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தல்லா சொல்றான் இவ்வாறு அவன் எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை அவனால் நடந்தாலும் அவன் பாவம் செய்ய செய்ய அவன் மன்னிப்பு கேட்க கேட்க நான் மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருப்பேன் இது அல்லாவுடைய அருளும் விளங்கணும் அல்லாவுடைய ரஹ்மத்தை விளங்குறதோடு அல்லாவுடைய மக்திரத்தை நாங்க விளங்கணும் அவன் மன்னிக்க கூடியவன் எவரோ தாராளமாக மன்னிக்கிறான் பாவத்தின் மீது வெறுப்பு உண்டாகணும் மக்சிரத்துடைய அந்த மக்சிரத்தை நாங்க கேட்கறத கொண்டு பாவ மன்னிப்பு கேட்கறத கொண்டு நான் செய்யக்கூடிய அந்த பாவத்துல எனக்கு வெறுப்பு உண்டாகும் இது என் உள்ளத்துல வர வேண்டிய ஒரு சிபத் உள்ளத்துல வர வேண்டிய ஒரு உணர்வு விடுதலையுடைய பகுதி மேலான சகோதரே நரக விடுதலைக்குரிய அந்த அந்த அந்த சிபத் அது என்னண்டா அவனுக்கு நரகத்தின் மீது ஒரு பயமும் சொர்க்கத்தின் மீது ஒரு ஆசையும் உண்டாகணும் சொர்க்கத்தின் மீது ஆசை உண்டாகணும் மேலான சகோதரர் பெரியார்களே நரகத்தின் மீது பயம் எங்களுக்கு உண்டாகணும் நரகத்தை பத்தி என்னண்டு நாங்க விலகணும் இன்றைக்கு அதிகமானவங்க நரகம் என்றா தெரியா நரகத்தில் என்ன இருக்குது வெறும் அவருக்கு தெரிஞ்சது நெருப்பு மட்டும்தான் நரகத்துல நெருப்ப மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதுவும் எப்படிப்பட்ட நெருப்பு அந்த நரகத்துடைய நெருப்பு எப்படிப்பட்டது நினைச்சு கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள நெருப்ப போல என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த நரகத்துடைய நெருப்புல அவ்வளவுக்கு பொறுமையாக்கு அவருக்கு தைரியம் இருக்குதா யாருண்டா ஹிதாயத்துக்கு பதிலாக வலிக்கேட்டை வாங்கி கொண்டவர் மக்கிரத்துக்கு பதிலாக தண்டனையை வேதனையை வாங்கி கொண்டவர் சிலர் கூறுகிறார்கள் நரகத்துக்கும் ஆட்கள் தேவைத்தான் என்றார் முட்டாள்தனம் மடத்தனம் அது மட்டுமில்ல செய்தாண்ட பெரிய ஒரு ஏமாற்றம் அல்லா முடிவு செஞ்சது நடக்கத்தான் எப்போது நாங்க என்ன செஞ்சாலும் என்ன நடக்கும் மேலான சகோதரே செய்தாண்ட பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் குரான சொல்லாம் அவல்லஹுல்லாஹு அலாஹின் அறிவு விளக்கம் இருக்குது விளக்கம் இருக்குது அந்த விளக்கத்தோடு அவங்க எல்லாம் வழி ஏன் ஆரம்பத்துல சொல்றான் அந்த ஆயத்துல முதல்ல என்ன சொல்றான் மனிதகல இலாகு ஹவா தன்னுடைய இறைவனாக தன்னுடைய மனோ இச்சைய ஆசைய தாண்ட உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் தனக்கு மார்க்கமாக தன்னுடைய வீணாக எடுத்துக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கு அறிவு விளக்கம் இருக்குது விளக்கத்தோடு அல்ல வழி கெடுக்க செய்வார் கேட்கிறார் அல்லாவே கேட்கிறார் அல்லாக்கு பின்னால அவங்களை நேர் வழி காட்டுறது யார் யாருமே இல்ல அல்லாஹ் பக்கம் திரும்ப மீளாத வரைக்கும் அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் மேலான சகோதரே நரகத்துடைய நெருப்பு ஆயிரம் வண்டங்கள் சூடாக்கப்பட்டுச்சு ஆயிரம் வண்டங்கள் சூடாக்கி சூடாக்கி அது வெண்மையாக ஆகிறது வெண்மையாகி இன்னும் ஆயிரம் வண்டங்கள் சூடாக்கப்பட்டு அது சிவப்பு நிறமாக மாறிச்சு அதுக்கு பின்னால இன்னும் ஆயிரம் மண்டங்கள் அது சூடாக்கப்பட்டு கருப்பு நிறமாக என்று சொன்னார்கள் இப்பொழுது அது கருப்பு நிறமாக இருக்கிறது சௌதா கருப்பு இருளான நிலைமையில அந்த நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது தோல்ல படக்கூடிய அந்த நெருப்புடைய வேகம் அந்த சூடு தத்தலிரு அழல் அப்பிதா அந்த சூட்டுடைய வெப்பத்துடைய கரம் நரகவாதி அவனுடைய நரகத்துல அவனுடைய உடலுடைய பெருப்பமும் கிட்டத்தட்ட தொண்ணூறு மூலமாக இருக்கும் அறுபது மூலம் தொண்ணூறு அடி கிட்டத்தட்ட ஆதம் சலாத்துடைய உயரம் என்று வந்திருக்கிறது அதனுடைய தோல் இந்த எங்கட ஸ்கின் அடி சொல்லுவோமே மேலால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு மில்லிமீட்டர் ஒரு மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் கனமுள்ள அந்த அளவு இல்ல அந்த ஸ்கின் சொல்றோமே இந்த மேல் தோல் இது மட்டும் சுமாராக நாலு முழங்களுடைய இந்த தோலுக்கு படக்கூடிய அந்த நெருப்பு குரான் சொல்றான் அந்த படக்கூடிய சூட்டுல உள்ளத்துக்கு அதனுடைய வேகம் அடிக்கும் வெப்பம் உள்ளத்துக்கு அடிக்கும் மேலான சகோதரர் பெரியாளே அவ்வளவு நெருப்ப விளங்கியிருக்கிறோம் ஆனா நெருப்பையும் அறக்குறையாத்தான் விளங்கியிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ தண்டனைகள் அங்க நரகத்தில் வச்சிருக்கிறார் மேலான சகோதரே சிலர் நினைக்கிறது ஆ நரகத்தை பத்தி எல்லாம் பேசப்படாது பயம் வந்துடும் அல்லா இஸ்லாத்தை தந்திருக்கிறது தீன தந்திருக்கிறது பயம் கொடுத்தாற்றத்துக்கு இல்லை என்று நினைக்கிறாங்க மேலான சகோதரர்களே உம்மா புள்ளையோட இறக்கம் தான் உம்மா புள்ளையோட இறக்கம் தான் ஆனா அந்த புல்ல கொஞ்சம் இடத்துல சில இடங்கள்ல மாறி போயிடும் சில இடங்கள்ல அடங்காம போயிடும் பேச கேட்காம ஆகிடும் அந்த நேரத்துல செவத்துல தொங்க வச்சிருக்கிற அந்த கம்ப கொஞ்சம் காட்டினா தான் அந்த புல்ல அடங்கும் இது பொதுவான நியது உள்ள தாயிடத்திலே இப்படி ஒரு முறை வைக்கப்பட்டிருக்குது இல்லைண்டா அந்த புள்ள எங்க உண்மை இறக்கம் தானே நினைச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு போகும் பெரிசானத்துக்கு பின்னால புள்ள கெட்டு போயிட்டேன்னு கவலைப்படத்தான் அந்த சூ பிறப்பு அந்த பிறப்புடைய வருத்தத்தையும் அந்த அடியுடைய நோவையும் அந்த புள்ள உணர்ந்திருக்கணும் ஒரு அடி போட்டு சரி விளக்கிருக்கணும் இது பொதுவான முறை உள்ள அல்லா அடியான் அரக்கத்தோட மட்டும் இருந்துட்டா அன்போட மட்டும் சுருங்கிட்டா அவன் சில நேரங்கள்ல அவனுடைய போர்டரை தாண்டிடுவான் அடியான் அல்லாவுடைய அப்துகளை தாண்டிடுவான் மன்னிப்பான் தானே இவ்வளவு மன்னிக்கிறான் தானே நினைச்சு நினைச்சு கேட்டாலும் மன்னிப்பு கேட்க கேட்க மன்னிச்சு கொண்டே இருக்கிறான் தானே என்று மனுஷன் சைத்தானு ஊசலாட்டுவான் நப்பும் இருக்குது மனிதன் அப்படி ஏமாத்தி போயிடக்கூடாது அப்படி இல்லாம அந்த பெரம்ப போல் ஒன்ற வச்சிருக்கிறத போலத்தான் அல்லா உண்மீன்களுக்கு அச்சுறுத்துறதுக்காக நீ நரகத்தை வச்சிருக்கிறார் அந்த நரகத்தை கொஞ்சம் விளங்கணும் அந்த நரகத்தை கொஞ்சம் நினைக்கணும் சஹாபாக்கள் நான் சொருப்பத்தை கொஞ்சம் நன்வாராயன் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் கூட குரான் சூரா மரியம்ல சொல்றான் வை மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா நீங்கள் நிச்சயமாக அந்த நரகத்துக்கு சென்றே சென்றே செல்வீர்கள் கட்டாயம் அந்த நரகத்தின் பக்கம் போவீர்கள் அது அல்லாவினால முடிவு செய்யப்பட்ட அல்லாவினால தீர்ப்பளிக்கப்பட்ட உறுதியான விஷயம் என்ற இந்த ஆயத்து வந்தத்தோட தேம்பி தேம்பி அழுவார்கள் சில நேரங்கள்ல மூச்சடைச்சிருவான் ஒரு சஹாபி அந்த சஹாபி அழுது அழுது அவங்களோட மூச்சு அதாவது மூச்சு நின்றுட்டு பக்கத்தில் உள்ள சஹாபி அவர் சொல்றார் நீங்க ஏன் அப்பா இப்படி அழுறீங்க சொல்றாங்க இந்த ஆய என்னைய நிம்மதியாக ஈக்க விடுவதில்லை உங்கள என்ன செய்வீங்க அதுல அனைவரும் போய் அது அந்த நரகத்தின் பக்கம் நுழைவீர்கள் அந்த நரகத்திடத்துல போய் போயே தான் தீர்வீர்கள் குரான் எல்லாம் அந்த இடத்துல சொல்றது வந்து நரகம் நரகத்து அதாவது புஸ்தகையின் பாலம் நரகத்துக்கு மேலால போடப்பட்டிருக்கும் நரகத்துடைய விளிம்புல தான் அந்த பாலத்துடைய ஆரம்பம் அந்த இடத்துக்கு எல்லோரும் போகத்தான் ஓடும் அந்த பாலத்துல ஏறத்தான் ஓடும் அந்த பாலத்தை கடக்கத்தான் ஓடும் கடந்து போனாதான் சொர்க்கம் இருக்குது ஆனா போற வேகம் ஒவ்வொருத்தர வித்தியாசம் அப்ப அந்த விளிம்பு கிட்ட போகத்தானே ஓடும் இந்த விஷயத்தை வச்சுதான் சஹாபாக்கள் பயந்தார்கள் அப்ப அந்த சஹாபி பக்கத்தில் உள்ள சஹாபி சொல்றார் நீங்க ஏன் இந்த ரெண்டு ஆயத்தோட சுருக்கிட்டீங்க அடுத்த ஆயத்தை கொஞ்சம் ஓதி பாருங்களே சும்மா நாங்கள் அந்த நாளையில அந்த யாரெல்லாம் அந்த இடத்துக்கு போவாங்களோ அந்த நரகத்துல விளிம்பு கிட்ட போவார்களோ அந்த போகக்கூடியவர்கள் யாரு தக்குவாவுடையவர்களாக யாரு தக்குவா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் அந்த இருந்து பாதுகாப்போம் அந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் அந்த நரகத்தை அப்படியே அந்த இடத்துல அப்படியே அப்படியே விட்டுடுவோம் அங்கே அவர்கள் விழுந்துடுவார் அந்த சஹாபி சொல்றார் நீங்க எனக்கு இந்த கடைசி மூணாவது ஆயத்தை சொல்லி என்னைய ஆறுதல் படுத்துறீங்க ஆனா முன்னுக்கு அல்லா சொல்லித்தான் நீங்க நிச்சயமா அந்த விளிம்பு கிட்ட போவீங்க அந்த விளிம்பு கிட்ட போறதே பெரிய ஒரு ஆதாரம் எனவே வேளாண் சகோதரர் பெரியார்களே இதையும் தான் அந்த தாய் சில நேரங்கள்ல அந்த பிள்ளைக்கு கம்ப காற்றத போல நாங்களும் அந்த நரகத்துடைய நினப்புகள் அந்த உணர்வுகள் எங்களுக்கு தான் எங்களுக்கு சில நேரங்கள்ல நோபு முடிஞ்சதோடு எங்களுக்கு திறக்கப்படக்கூடிய அந்த ஷைத்தாண்ட ஊசலாட்டங்கள் அதிலிருந்து ஓரளவாவது எங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளலாம் ஓரளவாவது எங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் மேலான சகோதரர் பெரியார்களே ஆக தக்குவாவுடைய முழு பயிற்சிக்குரிய காலம் இந்த ரமமானுடைய காலம் எனவே இந்த தக்குவாவுடைய முக்கியமான ரெண்டு பகுதி இருக்குது தக்குவாவை எங்களோட வாழ்க்கையில சீரா அமைச்சு கொள்வோம் என்றால் உடம்புல தக்குவாவுடைய அதாவது எங்களோட வாழ்க்கையில தக்குவாவுடைய வாழ்க்கையில சுருக்கமாக அதை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பார்ட் ரெண்டு பகுதி சீராக்கப்பட வேண்டியிருக்கு சிலர் என்ன செய்கிறார்கள் ஒரு பகுதியை கவனிக்கிறாங்க இன்னொரு பகுதியை விட்டுட்டான் ஒன்று தன்னுடைய உடல் இரண்டாவது தன்னுடைய பொருள் சொத்து மூன்று பொருட்களை ஜோடி ஜோடியாக சொல்றான் மூன்று பொருட்களை அல்லாஹ் ஜோடி ஜோடியாக சொல்றான் உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் இந்த ஜோடி ஜோடியாக செல்றதுக்கு அர்த்தம் என்னண்டா யாரு ஒன்றை செஞ்சுட்டு அடுத்ததை விட்டுடுறாரோ அவருக்கு ஒன்றை செய்ய எதை செய்யறாரோ அதனுடைய முழு பலனையும் அவருக்கு கிடைக்க மாட்டேன் அதனுடைய முழு பலனும் முழு பிரயோஜனம் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது என்று அடுத்ததுல அவர் புறப்பாடு செய்யறத நான் அதுல ஒன்று என்னன்னா அல்லா குரான்ல பல இடங்கள்ல சொல்றான் நீங்க அல்லாவுக்கு எந்த ஒரு இணையும் வைக்காத நிலைமையில அவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் அவனுடைய அதே போன்று அவனுடைய பெற்றோருக்கு அவன் உபகாரம் செய்யணும் பல இடங்கள் எல்லாம் சொல்லிக்கிறான் தீர்ப்பு வழங்கியும் எல்லாம் சொல்லிக்கிறான் தீர்ப்பு வழங்கிட்டேன் முடிவு செஞ்சுட்டேன் அப்ப யார் அல்லாவுக்கு வணங்குறாங்க அல்லாவுக்கு வழிபடுறாங்க நல்ல அல்லாவுக்கு அல்லாவுக்கு வழிபடக்கூடிய காலத்துல பேருதெல்லாம் இருக்கிறார் ஆனா பெற்றோருடைய விஷயத்துல அவர் புறப்பாடு செய்கிறாருண்டா அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி அறப்புறையா தான் கிடைக்கும் யார் பெற்றோருடைய விஷயத்தை கவனிக்கிறார் இபாதத் அல்லாவுடைய வணக்க வழிபாடுல புறப்பாடு செய்கிறாரா இதுக்கு கிடைக்கிற கூலியில புற அறப்புறையா தான் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் சுபஹானஹு அகீமு ஸலாத வ ஆத்து ஜக்கா தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் தொழுக்கூட ஒருவர் அவர் ஜக்காத்துக்கு கடமையாகவராக இருந்தால் அவர் தன்னுடைய ஜக்காத்தையும் நிறைவேற்றணும் இல்லைண்டா அவர் தொழக்கூடிய தொழுகையிடு முழு பலனையும் அவர் அடைய மாட்டார் ஒருவர் ஜக்காத் கொடுக்கிறார் ஆனா அவருடைய தொழுகை அவருடைய கவனம் குறைவேண்டா அந்த தொழில் ஜக்காத்துல முழு பலனையும் அவர் அடைய மாட்டார் ஏண்டா தொழுகையில் அவர் பொறுப்பாடு செய்கிறது நான் இதே போன்றுதான் மூணாவது விஷயம் தன்னுடைய உடல் பொருள் அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய பொருளையும் என்று குரான்ல பல இடங்கள்ல சொல்றார் எனவே ஒருவர் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்துல தன்னுடைய உடலை பயன்படுத்துகிறார் பொருள் என்றா அவர் உடலை எவ்வளவு பயன்படுத்தினாலும் அது அறப்புறையாகத்தான் இருக்கும் பொருளொப்பர் பயன்படுத்துறல்ல பொருளொப்பர் பயன்படுத்துறார் ஆனா உடலை பயன்படுத்துறாரு அதுவும் அவருடைய அறப்புறையாகத்தான் இருக்கும் மேலான சகோதரர்களே நான் ஏன் இந்த சொல்றேன்டா ரமவானுடைய காலத்துல இந்த தக்குவாவுக்குரிய பயிற்சிக்குரிய காலத்துல இது எல்லாம் சுருக்கமாக இது எல்லா விடயங்களும் தக்குவாவுடைய என்னென்ன பாட் இருக்கிறதோ என்னென்ன பகுதிகள் இருக்கிறதோ அனைத்தையும் உள்ளடக்கிய அனைத்துக்குரிய ட்ரைனிங்கும் இதுக்குள்ள இருக்கு அதை முழுமையான பயிற்சி எடுத்துக் கொள்வோம்டா முழுமையான அந்த தன்மையை எங்களுக்குள்ள உண்டாக்கி கொள்வோம்டா அது எங்களுக்கு ரமதானுக்கு பின்னாலும் அது பிரயோஜனம் அடி மேலான சகோதரர்ல இந்த அடிப்படையில் பொருள்கள் இருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி பொருள் நாங்க யாரும் பொதுவாக விளங்கக்கூடாது இது பொருள் என்று வந்துட்டா பணம் என்று வந்துட்டா அது குறிப்பிட்ட அளவுக்கு பின்னால தான் குறிப்பிட்ட ஒரு லிமிட்டுக்கு பின்னால தான் அதுல ஏதாவது நல்ல காரியம் செய்யலாம் அதுல ஏதாவது நன்மைக்குரிய விடயங்கள் செய்யலாம் சதகாவோ ஜக்காத்தோ தான தர்மங்களோ இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாமோ அது குறிப்பிட்ட அளவுக்கு பின்னால யாரும் வரையறுக்க கூடாது ஏனென்றா அல்லா குரான்ல சகாபாக்களை பத்தி சொல்ல போல அவர்கள் பிற சகாபாக்கள் மற்ற அவர்களுடைய சகோதரர்களுடைய விடயத்தை அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயத்தை சொல்ல போல இவர்களுக்கு கஷ்டம் அவர்களுக்கு சிரமம் அவர்களுக்கு கடும் கஷ்டமான சிரமமான நிலைமையில கூட அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை முற்படுத்துவார்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்கிற விஷயத்துல உதவி செய்யற விஷயத்துல அவர்கள் முந்துவார்கள் அதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அடுத்து சொல்றான் தன்னுடைய உள்ளத்துல கஞ்சத்தனம் சுஹென்றது கஞ்சத்தனத்துல ஆக உயர்ந்த கட்டம் பகீர் என்றது தான் சாதாரண கஞ்சத்தனம் பகீர் என்றது சாதாரண கஞ்சத்தனம் அப்படி சொன்னார்கள் ஒரு உம்மினுடைய உள்ளத்துல ஈமானும் புகழும் கொண்டு சேர மாட்டார் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமானும் புகுல் கஞ்சத்தனமும் ஒன்று சேரவே மாட்டாது கஞ்சத்தனம் இருக்குதா அவர்கிட்ட ஈமான் இருக்க மாட்டாது ஈமான் இருக்கிறா அவர்கிட்ட கஞ்சத்தனம் இருக்க மாட்டான் மேலான சகோதரர் பெரியாரிலே அந்த புகுல் என்ற அந்த அந்த தன்மையை விட மிக உயர்ந்தோண்டு குரான் சொல்றான் யாரு இந்த சுஹன்னு சொல்லக்கூடிய இந்த கஞ்சத்தனத்திட்டம் பாதுகாக்கப்பட்டாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று கூறுகிறார் அவர்கள் வெற்றியாளர்கள் எனவே இந்த ரமலான் காலத்துல எங்களுக்கு எல்லாம் பயிற்சி தாரான் எப்படி நீங்க உங்களோட உங்களோட பிற சகோதரர்களுடைய விடயங்கள்ல எப்படி நீங்க ஒத்துழைக்கணும் உதாரணம் சொல்லி அல்லா சொல்றான் யாரு ஒருவர் இஃப்தாருடைய நேரத்துல ஒரு நோபாலிக்கு நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரு நோபாலிக்கு நோம்பு திறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அவருக்கு அந்த நோபு பிடித்தவருடைய முழு நன்மையையும் அந்த திறக்க வைத்தவருடைய முழு நன்மையும் இவருக்கு கிடைக்கும் மேலான சகோதரர்களே இத சொன்னத்தோட இன்றைக்கு நாங்க நினைக்கிற மாதிரி எங்கள்கிட்ட அப்படி சொன்னா ஒரு இஃப்தாருக்கு நீங்க ஒத்தர் உங்களோட சேர்த்து கொண்டீங்கடா அவர்கிட்ட இஸ்தாருக்கு ஆவேது அவர் நோவு பிடிச்சு அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்க வேண்டாம் இன்றைக்கு நாங்க யோசனை பண்றது எங்க அக்கத்து பக்கத்துல உள்ளவங்களோ அல்லது நண்பர்களோ அல்லது தெரிஞ்சவங்களோ அல்லது யாரோ வேற யாரோ ஒத்தரை நான் கூட்டிக்க வந்தா ஏதோ ஊட்டுட ஆளாத்தே பெரிய ஆளாத் நான் ஒரு கஞ்சும் ஒரு ஈச்சப்பழம் வாழ தண்ணியோட ஒரு ரெண்டு மூணு பட்டிஸோட ஈக்கிற புள்ளைகளோட சமாளிக்கிற ஆள் எனக்கு இவரை கூட்டிக்க வந்தா இவர் கொஞ்சம் கஞ்சி கோபம் கொடுக்கணுமே இவருக்கு ஒரு ஈச்சப்பழம் பட்டிஸ கொடுக்கணுமே இதெல்லாம் ஏற்பாடு செய்யணுமே நான் அந்த அளவு வசதி இல்லை என்று நினைக்கிறத போல அந்த சஹாபாக்குள் நினைச்சாங்க அவங்களோட அந்த காலத்துல எதையெல்லாம் இஃப்தாருக்கு பொதுவான வாய்ப்புல இருந்துச்சோ அதை வச்சு சொன்னாங்க யார் அசுல்லா எங்க எல்லாரும் இந்த ஏற்பாடு செய்யறதுக்கு வசதி இல்லைடா இன்னைக்கு நாங்க நினைக்கிறத போல அப்படி ஒரு கருத்தை சொன்னாங்க அல்லது மேலான சகோதரே இப்படியான எண்ணங்கள் பின்னால உண்மத்துல வரும் எனவே அந்த சகாபாக்களுடைய வாயால இந்த வார்த்தையை வெளியாக்கி இப்படி இல்ல நீங்க இப்படியும் செய்யலாம் என்று அல்லாஹ் அனுக்கூடிய புத்திமதியை வெளியாக்கத்துக்கு சொன்னாலும் அல்லாஹ் மேலான சகோதரி சகாபாக்களுக்கு நடிசுதாசன் என்ன சொன்னாங்க நீங்க பெருசா ஏற்பாடு செய்ய தேவையில்லை உங்களோட உட்பயத்தை ஏற்பாடு செய்யற மாதிரியோ அல்லது நீங்க எல்லோரும் செய்யற மாதிரி செய்யும் இல்ல ஒரு மீட்டர் தண்ணியை குடுக்கறீங்க ஒரு மீட்டர் பாலை குடுக்கறீங்க ஒரு இச்சப்பழத்தை குடுக்கறீங்க இதை கொண்டா இத்தாருக்கு உதவி செய்றீங்க அது உங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிடு வேண்டாம் மேலான சகோதரே அர்த்தம் என்ன விளங்க படுத்துறாங்க மனுசுதாசன் அவர்கள் தக்குவாவுடைய அந்த பணத்தோடு தொடர்பாகக்கூடிய நேரத்துல பிறருக்கு உதவி செய்ய போக்கல தன்னிடத்துல இருக்கிறத வச்சு தன்னிடத்துல இருக்கக்கூடிய நிலைமையில எவ்வளோக்கு தனக்கு போகலாமோ எவ்வளோக்கு அதால உதவி செய்யலாமோ அத அந்த அளவுக்கு அவர் போறது தான் உள்ள முக்கியம் மற்றவர்களை அவர்களை தெரிவு செய்யறது மற்றவர்களுடைய சுகத்துக்கங்கள்ல பங்கு கொள்றது அவர்களுடைய கஷ்ட கஷ்டத்துல உதவி செய்யறது இந்த சிபத்தை உண்டாக்குங்க நான் கொடுக்கிற பணம் நான் கொடுக்கக்கூடிய உதவி நான் செய்யக்கூடிய தானம் அது அற்பமாக இருந்தாலும் பிரச்சனை இன்னொரு உதாரணத்தை இஸ்லாம் சொல்லி காட்டினாங்க ஒருவர் பத்து ரூபால ஒரு ரூபா கொடுக்கறதும் நூறு ரூபால பத்து ரூபா கொடுக்கறதும் எண்ணிக்கையில வித்தியாசம் இருந்தாலும் கூலியில சமம் தான் கூலியில சமம் இருக்கக்கூடிய சில அவரால முடிஞ்சதை கொடுக்கிறார் அல்லாவிடத்தில் அவர் மேலெண்ணம் வைக்கிறார் அவரால முடிஞ்சதை கொடுத்துட்டு அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கிறார் யாழ்லா இதனுடைய முழுமையான கூலி அணி எனக்கு தாண்டு அவர் ஆதரவு வைக்கிறாண்டா அந்த கூலி அல்லா முழுமையாக கொடுப்பார் எனவே மேலாண் சகோதரர்களே யாரும் அவங்கள ஒவ்வொருத்தரும் நாம எங்கட நிலைமைகளை வச்சு எனக்கு இப்படி இருக்குது நான் அண்டாண்டைக்கு கொண்டிருக்கிறவனே எனக்கு வாழ் எனக்குரிய செலவுக்கே இருக்கக்கூடிய செலவுக்கே எனக்கு போதாம இருக்குது கிடைக்கிற வருமானமே போதாம என்று இப்படி நினைச்சு நாங்க ஏற்பாடு செய்ய கவலைப்பட தேவையில்லை எனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய இயலாம இருக்குது என்று நாங்க கவலைப்படாம நாங்க என்னென்ன விதத்துல உதவி செய்யலாம் என்று நாங்க யோசனை பண்றோம் என்னென்ன விதத்தில் எங்களுக்கு இந்த பணத்தால் எங்களுக்கு அதை பிரயோஜனம் உண்டாக்கலாம் பிறகு கொத்துழைக்கலாம் என்றதை நாங்க பார்க்கணும் வேளாண் சகோதரர்களே ஜக்காத் என்றது அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தான் கடமை குறிப்பிட்ட சாராருக்கு தான் கடமை அந்த ஜக்காத்தை பெறதுக்கென்னும் குறிப்பிட்ட ஒரு சாரார்த்தா இருக்கிறான் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில சுமாராக ஐந்து அல்லது ஆறு நபர்கள் தான் ஆறு கூட்டம் தான் இருக்குது அது இல்லாம வேறொரு மற்ற ரெண்டு எட்டு கூட்டத்துல ஆறு கூட்டம் தான் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இருக்குது எனவே அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் குறிப்பிட்ட கூட்டங்கள் தான் சக்காத்துல இருக்கிறாங்க எனவே நாங்க நினைக்க கூடாது கொடுக்கிறவங்க மட்டும்தான் ஜக்காஸ் கொடுக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்கோடும் யாரெல்லாம் ஜக்காஸ் கொடுக்க இயலாம இந்த தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ நடுப்பத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது கூடாது அதுக்கு தான் இந்த ரமதான்ல இப்படியான முறைகளை சொல்லி நாங்க சதப்பா தானம் என்ற பேர்ல அல்ல முறைகளை அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார் அடுத்தது ஜக்காத்த பெறக்கூடியவங்களும் அவங்களும் யாரும் நினைக்க கூடாது அவங்க எங்களுக்கு என்ன செய்யலாம் எனக்கு ஏதாவது செய்யலாமான்னு எனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லையே அப்படி யாரும் அப்படி நினைக்க கூடாது ஜகாத் எடுக்கக்கூடியவர்களுக்கும் ஜகாத் கொடுக்கலாம் ஜக்காத் எடுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் தானம் கொடுக்கலாம் ஜக்காத் இல்ல அவங்களுக்கு தானம் சொதக்காக்கள் தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் அவங்களுடைய பணத்தாலையும் உதவி செய்யலாம் மேலான சகோதரி அந்த சிபத்தை அந்த உணர்வை உள்ளக்குள்ள உண்டாக்கி கொள்வோம் என் இடத்துல என் பக்கத்து வீட்டுல என் தெருவுல என்னோட இருக்கக்கூடியவர்கள நண்பர்கள்ல கடையில் இருக்கிறவர்கள இப்படி பல அமைப்புல பல நபர்கள் இருக்கிறார்கள் சிரமத்தோட கஷ்டத்தோட இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய நிலைமைகளை நாங்க பாக்குறது நானும் கூலி வேலை செய்கிறேன் நானும் என்னையோடு இருக்கிறவர் தானே இவருடைய ஆளா பெரிய ஆளா பாவம் இவருக்கு கவனிச்சு அடிச்சு கொடுக்கிறாரும் இல்ல அல்லது கொடுக்கிறார் தான் அது போதாம இருக்கிறது நாங்க கவலைப்பட்டு போறதில்ல என்னையால ஏதாவது ஒன்று கொடுக்கலுமா ஏதாவது ஒரு பங்களிப்பு கொடுக்கலுமா அப்படித்தான் நாங்க யோசனைப்பட்டோம் குறைஞ்சபட்சம் இந்த ஆஹ் ரமலான் நோக்குரிய ஏற்பாடுகள் அதே போல திருநாளுடைய திருநாளுடைய காலம் அந்த அந்த நெருங்கக்கூடிய நேரத்துல அந்த பெருநாளுடைய நாட்களுடைய ஏற்பாடுகள் இதையாவது நாம கொஞ்சம் கவனிக்கணும் வேளாண் சகோதரர்களே அப்படி கவனிக்க போக்கல முக்கியமாக முன்னுரிமையாக கவனிக்க வேண்டியவர்கள் தான் தங்களுடைய உறவினர்கள் அந்த பணத்துல உரிமையாளர்கள்ல மிகவும் தகுதியானவர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள் ஆக ஏற்றமானவர்கள் தங்களுடைய சொந்தக்காரர் ஊர் முழுக்க அவரு சக்காத் கொடுக்கிறவர் இந்த பிரபல்யம் ஆனா சொந்த தங்கச்சி சொந்த தாத்தா நானா தம்பி ஆஹ் அவட மிச்ச நெருக்கமான சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் சக்காத்துக்கு தகுதி இவருடைய பணம் அங்க போய் சேருதில்லை இவருடைய பணம் அங்க போய் சேருதில்ல மேலான சகோதரிலே இந்த ஜகாத்துல என்ன அர்த்தம் இருக்குது கூலி கிடைக்கும் இல்லைன்றதில்ல ஆனா நடிப்பதெல்லாம் சொன்னார்கள் ஜக்காத்துக்கு மிகவும் தகுதியானவர்கள் உங்களோட உறவினர்கள் உங்களோட சொந்தத்துல உங்களோட செலவினங்களோட இருக்கக்கூடியவங்க உங்களோட மிச்சம் குடும்பத்துல நெருக்கமா இருக்கிறவங்களோட உங்களோட பணத்தை நல்ல காரியங்களை செலவழிக்கிறத ஆரம்பிங்கன்னு கருத்தை சொன்னாங்க அவங்கள் இருந்து ஆரம்பி மேலான சகோதரர்களே பிரியாரே எனவே அந்த விஷயத்தை மிச்சம் கவனம் எடுப்போம் உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்த நன்மை அல்லாஹ் சுபானத்தால கொடுக்கிறார் அதே போன்று சதக்காவோ சக்காத்தோ கொடுத்த அந்த நன்மையும் அல்லா மேலதிகமாக தாரா யார் உறவினர்களை சேர்றார்களோ அவர்களுக்காக வேண்டி சேர்றதுக்காக வேண்டி பணத்தை செலவழிக்கிறாரோ அல்லா இந்த பணத்தை அதிகரிக்கிறதா சொன்னார் அல்லாஹ் பணத்தை அதிகரிக்கிறார் அவருக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவுக்கும் அல்லா அவனுடைய பாதையில அல்லாவுடைய பாதையில யுத்தத்துக்காக வேண்டி செலவழித்தா என்ன நன்மை கிடைக்குமோ ஒரு வாக்கு எழுநூறு ரூபாக்கள் நன்மை செலவழிக்கப்பட்டதை போல அந்த நன்மை அல்லா சுமானத்தால் கொடுக்கிறார் உறவினர்களுக்கு செலவழிக்கிறது பொதுவாக மேலான சகோதரர்களை பெரியார்களே எனவே தங்களுடைய படங்கள்ல எங்களுடைய படத்துல அந்த அந்த விடயத்தை முக்கியமாக நான் கவனிக்கிறேன் அடுத்தடுத்தான் பணத்துல மேலான சோதனை ஜக்காத்துடைய அமைப்பு அது முறையாக பயன்படுத்தப்படும் கூட்டு ஜக்காத் இருக்கிறா மாஷா அல்லா அதை நாங்க என்ன செய்யறது அதை வளப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறது ஏனென்றா பொதுவான அமைப்புல ஒரு ஜக்காத் கொடுக்கக்கூடியதுல எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரயோஜனம் முக்கியமான ஒரு அதாவது மாற்றம் என்னண்டா யாருக்கு ஜக்காத் கொடுக்கப்படுகிறதோ அவர் அடுத்த வருஷம் அந்த ஜக்காத்துடைய லிஸ்ட்ல இருந்து வெளியாகிடும் திரும்ப அவர் அந்த ஜக்காத்துடைய லிஸ்டுக்கு வரக்கூடாது கூடாதுண்டா வர வர நிலைமைகள் ஏற்படலாம் ஆனா வராத அமைப்புல அவருக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யறது முக்கியமான ஒரு அம்சம் சிலர் இருக்கிறார்கள் வயோதிப்பத்தின் காரணமாக விதவேண்ட அடிப்படையில அவருடைய அதாவது தொழில் வியாபாரங்களுடைய அமைப்பே அப்படி மிஸ்கின் பக்கையின் அமைப்புல ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவருக்கு வர்டா வருடம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும் நோய்வாய்ப்பட்டதுனால இப்படி பல நிலைமைகள் இருக்கிறார்கள் சிரமங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்களை அந்த நிலைமையிலிருந்து கரைச்சிக்கிறது முடியாது ஆனா ஒருவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு தொழில் வியாபாரத்துக்கு ஆவேரி ஏற்பாடு செய்யறது அல்லது அவருடைய அவருடைய அந்த கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த கடன் பிரச்சனை அவருக்கு நிவர்த்தி செஞ்சுட்டா அவர் பின்னால் அதை விட்டு விடுதலை ஆகிட்டா அடுத்த வருடங்கள் அவரு நல்ல நிம்மதியா அவருடைய நிலைமைகளை கொண்டு போகலாம் அவருடைய வாழ்க்கைக்குரிய ஏற்பாடு அவருக்கு இருக்குது ஆனா இந்த பாரமான கடன்கள் தான் இருக்குதுட்டா அப்படியான விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்கிறது இது அது மேலான சகோதரர்கள் இப்படியான ஏற்பாடுகள் செஞ்சு அந்த அடுத்த வருஷம் ஜக்காத்துடைய அந்த அந்த லிஸ்டுக்குள்ள அவரை இல்லாமக்கிறது தான் ஆக தேவையான எனவே இதை சாதிக்கமான ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது இந்த கூட்டு சகாத் இந்த கூட்டு சகாத் அதை சாதிக்கிறதுக்கு பெரிய ஒரு வேலை செய்யும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சகாத் கொடுக்கலாம் ஜக்காத் கொடுக்கறதுல தனிப்பட்ட ஒரு சிலர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல சில வலிமையான கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு வலிமையாக போக வேண்டிய சில ஆக்கள் வலிமையா ஒவ்வொரு வண்டவும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சில நபர்கள் சில குடும்பங்கள் சில முக்கியமானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு போக வேண்டியது போக வைக்கிறது மேலதிகமானது அல்லது நாங்க இவர்கள் யாரையாவது கூட்டி கழிச்சு இந்த கூட்டு சகாத்துக்கு இந்த வளத்தை உண்டாக்கேன் என்றா ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சக்தியை உண்டாக்கேன் என்றா மேலான சகோதரர் அது நாங்க எங்கட மஹல்லாக்கள்ல எங்களோட ஊர்களை செய்யற பெரிய ஒரு பலமாக பண ரீதியாக நாங்க செய்யக்கூடிய பெரிய ஒரு ஒத்துழைப்பு தான் இந்த கூட்டு சகாத்த வளப்படுத்துறது கூட்டு சகாத் அவ்வளவு பிரயோஜனமா மிக தேவை வந்து இருக்குது இந்த கூட்டு சகாத் பொதுவாகவே இன்னைக்கு வளமாக்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இந்த கூட்டு சகாத்த ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்பிக்கும்படி சொல்றோம் ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்பிச்சு அதனால செய்ய வேண்டிய செய்ய முடியுமான வேலை இருக்கும் இல்லடா எனக்கு எனக்கு இருக்கிற பணத்துல ஒரு ரெண்டு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கடமையாகுது அப்படித்தான் பெரிய ஒரு தொகை தான் ஜக்காத் கடமையானாலும் அதால நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சரியான பிரயோஜனம் போய் சேரக்கூடிய அளவுல உதவி செய்யறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நபருக்கு கூடினா உதவி செய்யும் கூடினா மூணு நபருக்கு உதவி செய்யலாம் மேலான சகோதரே அதுக்கு மாற்றமாக இந்த தொகையில ஒரு பாட் ஒரு பகுதி அப்படியே இந்த கூட்டு சகாத்துக்கு போகும் என்றா மேலான சகோதரர்களே பெரியார்களே பெரிய ஒரு கூட்டத்துக்கு அதால ஒரு விஷயம் பெரிய ஒரு வளத்தை நாங்க எதிர்பார்க்கலாம் பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சம் எங்கட ஊருக்குள்ள உள்ள வட்டத்திலேயாவது ஜக்காத எடுக்கக்கூடியவங்கட எண்ணிக்கையை குறைக்கலாம் அவர்களுக்குரிய ஏற்பாடுகள் இந்த நாங்க நாங்க வளமையை பார்க்கிறோம் ஊரூடாக பிச்சை எடுக்கிற விஷயம் ஊரூடாக கேட்டுக்கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை முறப்படுத்துற விஷயங்கள் இந்த ஈடு வச்சு அடமானம் வச்சு அவர்கள் வட்டியில ஈடுப வட்டியில மூழ்கிறது அதோடு தொடர்பாக இப்படி பல பிரச்சனைகள் இருந்து அவர்களை காப்பாற்றலாம் அவர்களை அதாவது தப்பதைக்கலாம் இந்த கூட்டு சக்காத்தின் மூலமா இந்தியாவுக்கு நாங்க ஒரு பயணம் போயிருந்த நேரம் அந்த பகுதியில பெரிய ஏற்பாடுகள் அவங்க அழகான முறையில திட்டமிட்டு செய்கிறார்கள் சுமாராக தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் பல ஏரியாக்கள்ல பல பகுதிகள்ல இந்த செய்தி மேலான சகோதரர் கூட்டு ஜக்காத்துடைய அமைப்ப அவர்கள் வெளியிலிருந்து ஜக்கா தரக்கூடியவங்களையும் அவங்களையும் இதோடு இணைச்சு அவங்க அதான பெரிய சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார் மேலான சகோதரி பெரியார்களே ஏண்டா சிலர் இருக்கிறார்கள் காஜல் பக்ரு ஐயக்கூன குஃப்ரா என்றதை போல ஹதீஸ்ல வந்திருக்கிறது சிலருடைய வறுமை நிலை அவர்களை குஃப்ரின் பக்கமும் கொண்டு போய் சேர்க்கிறது அவர்களை அல்லாஹ் பக்கம் அல்லாஹ் தூரமாக கூடிய நிலைமைக்கு அவர்களை உண்டாக்குறதை போல சில வறுமையான நிலைகள் அவர்களோட பள்ளி பக்கம் நன்மையான காரியத்தின் பக்கம் நல்ல விடயங்களை செய்யறதுக்கு அவர்களுக்கு தடையா இருக்கு மேலான சகோதரி நாங்கள் கேள்விப்பட்டோம் சில பெண்கள் மோசமான நடத்தல போறவங்க காரணம் அவருடைய குடும்பத்திலே நிலைமை கேட்டா விசாரிச்சா அவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னண்டா ஏத குடும்பத்தை பாக்குறதுக்கு நீங்க பொறுப்பெடுக்கிறீங்களான்னு கேட்க மேலான சோதனை இப்படி பல பகுதிகளில் இருக்குது பல இடங்கள் அப்படி நடக்குது இந்த இடங்கள்ல இந்த கூட்டு ஜக்காத் இருந்தா அவர்கள் ஒரு ஒரு வரையறை போட்டு அவர்கள் ஒரு வான் பண்ணி அப்படி ஒரு ஒரு கட்டாயப்படுத்தி அவர்களுக்காக வேண்டி என்னென்ன விதத்துல முறையான ஜக்காத்துடைய முறையான ஒரு அமைப்பு ஏற்பாடு செய்ததுக்கு அழகான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது பெரும் பாவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு பெரிய ஒரு காரணமாய் குடும்பத்துல ரெண்டு பொங்கல் ஆஹ் உமா அவ தாய் அவ போறா வெளியில அவட குடும்பத்துல மகள்மாருக்கு தெரியா அவங்க போற எண்ணத்துக்கு மேலான சோதரில் கண்கூடாக எத்தனையோ செய்திகள் நாம் கேள்விப்படுறோம் ஆதாரபூர்வமாக உறுதியாக விசாரிச்சா இதைத்தான் சொல்றாங்க உண்மையிலே நிலவே அப்படித்தான் இருக்குது நிலவே அப்படித்தான் இருக்கு பயங்கரமா தான் இருக்கு குடும்பம் வீட்டு குடிச அவனோட இடங்கள் அப்படி மிச்சம் பயங்கர அவரை மிகவும் கரீமான நிலைமையில் இருக்கிறாங்க இவர்களுக்கு ஒத்துழைக்க யாரும் இல்லை கூட்டு ஜகாத் இருந்தால் அது அப்படியானவர்களை இனம் கண்டு தேடி பார்த்து முறையா அந்த பணம் போய் சேரும் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு பெரிய பெரிய ஒத்துழைப்பா இருக்கும் இன்றைக்கு அடுத்த இன்னொரு விஷயம் தான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்றைக்கு எங்களுக்கு தெரியா நாங்க வீட்டிலிருந்து வெளியே தொழிலுக்கு போறோம் எங்களோட வீட்டில் உள்ளவங்க எத்தனை பேர் அதாவது தங்களுடைய வீட்டிலுள்ள உண பொருட்களை வீடு வீடு வச்சு தங்க ஆபரணங்களை ஈடு வச்சு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா என்று கடன் எடுத்து அது வட்டி கட்டி அதை குட்டி போட்டு பெரிய சிரமத்தில் இருக்கிறவங்க பலர் இருக்கிறாங்க சிலர் வாயால வெளியே சொல்லிக்கொள்ள இல்லாம உள்ளுக்க கொண்டு இருக்கிறவங்க பலர் இந்தியால இப்படி பல இடங்கள்ல நடந்து அதால விபச்சாரம் நடந்திருக்கு அதால மோசமான தமிழ் அதாவது அந்நிய மக்களோட தொடர்பு உண்டாயிருக்கு பல ஆபத்துகள் மேலான சகோதர பெரியாளே எனவே இந்த எல்லா விதமான பொதுவா இருக்கக்கூடிய இந்த பரவலா இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் குற்றங்கள் இவைகளை தடுக்கிறதுக்கு இவைகளை குறைஞ்சது இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ குறைக்கிறதுக்காவது இந்த கூட்டு சதா பெரிய ஒரு பலன் அளிக்கும் எனவே மேலாண் சகோதரில் எங்கட பர்சனல்லாக எங்கட ஜக்காத்துல குறிப்பிட்டவர்கள் தேவையானவர்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது இருக்கிறதோட நாங்க எங்கட கூட்டான ஜக்காத் மஹல்லால மஸ்ஜிதுல ஏரியால பகுதிகள் இருக்கிறதா அதுக்கு ஒத்துழைச்சு நாங்க என்ன செய்யறது அதை வளப்படுத்துறதுக்கு முயற்சிறது அதோட நாங்களும் என்ன செய்யறது அதை முறையாக அவங்களுக்கு நாம் ஒத்துழைக்கிறது அவங்களுக்கு ஒத்துழைச்சு சரியானவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு முறையாக அந்த பணங்கள் போய் சேர்றதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் மேலான சகோதரர்களே எனவே இந்த அமைப்புல இந்த ஜக்காத் சரியான முறையில் கொடுக்கப்படும் என்றா இதே போல இந்த பணத்தின் மூலமாக சரியான பிரயோஜனம் உம்மத்துக்கு போய் சேரும் என்றா ஏழைகளும் தான் கஷ்டவாதிகளும் தான் நடுநிலைமையில் உள்ளவர்கள் தான் பணக்காரர்களும் தான் இந்த மூன்று சாராரலும் அவங்களோட பணம் நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தால எனக்கு மற்றவருக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று நினைச்சு அந்த பண உதவியை செய்வோம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கட முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அதிகமான ஏழ்மைத்தனம் இல்லாம போய் அதிகமான ஏழ்மைத்தனம் இல்லாம போய் மக்கள் முஸ்லிம்கள் ஒரு நடுத்தரமான ஒரு நிலைக்கு அதாவது மிடில் கிளாஸ் சொல்வார்களே அந்த நிலைமைக்கு வரத்துக்கு அது பெரிய ஒரு காரணமாகும் எனவே நாங்க எங்கட பணத்தை எனக்கு செலவழிக்கலாம் ஏட சொந்த பணம் ஆனா பணத்தை நான் செலவழிக்கிறத ஏட தேவைக்கு செலவழிக்கிறதோட அதை நான் தேவையோட மட்டும் தேவையோட மட்டும் தேவையோட அளவோட மட்டும் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா சில அலங்காரங்களுக்கு அந்த நான் இருக்கக்கூடிய பகுதி நான் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அலங்காரத்துக்கு சில மோடிபிகேஷன் ஆடையில கொஞ்சம் நல்ல உடுப்பு ஒரு வாகனத்துல ஒரு கொஞ்சம் நல்ல வாகனம் ஒரு போனா ஒரு மொபைல் போனா ஒரு கொஞ்சம் நல்ல போன் அதற்காக அவர் அப்படி எடுத்திருக்கிறார் இவர் இப்படி எடுத்திருக்கிறார் நானும் அப்படித்தான் இருக்கணும் அவன் வீடு இப்படி இருக்குது நானும் என் வீடு இப்படித்தான் கெட்டோனும் அவன் வாகனம் அப்படி இருக்குது நானும் என் வாகனத்தை இப்படி எடுக்கணும் என்று அந்த பணம் மேலதிகமாக பெருமை உண்டாக்குறதுக்கு மற்றவர்களுக்கு போட்டி உண்டாக்கக்கூடிய அமைப்புல மற்றவர்கள் பொறாமப்படத்தக்க அளவுக்கு இவருடைய பணம் இவருக்கு செலவாகும் என்றால் அது விளமாக்கள் கூறுகிறார்கள் இஸ்லாப்புடைய பார்வையில் இஸ்லாப்புடைய கூட்டத்தில் அது சேர்ந்துடும் அந்த பட்டியல் அது சேர்ந்துடும் தன்னுடைய தேவை தேவைக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம் ஒரு அலங்காரத்துக்கு அது அளவுக்கு மீறிய அலங்காரம் இல்ல ஒரு தேவையான தான் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கக்கூடிய நிலைமையை கவனிச்சு அந்த அமைப்புல ஒரு சின்ன ஒரு அழகுக்காக பாதிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனா அது இஸ்லாமின் பக்கம் போயிடக்கூடாது அந்த அளவுக்கு போயிட்டேன்டா அல்லா குரான்ல சொல்றது இருக்குது வீண் திரை செய்யக்கூடிய விரும்புறதில்லை திரை செய்யக்கூடியவர்கள் சைதானுடைய சகோதரர்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கைக்கு இவர்கள் ஆகிடுவார்கள் மேலான சகோதரர் பிரியாரு எனவே இந்த பணம் கியாமத்துடைய நாளில் கேட்கப்படக்கூடிய ஒன்று மின் ஐநைக்கு தசபகோ வசீமா அன்பகா நீ எப்படி இதை சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் என்ற ரெண்டு கேள்விக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் பதில் கொடுத்தே ஆகணும் எனவே அதற்குரிய ஒரு பயிற்சிக்குரிய ஒரு காலத்தான் இந்த ரமதான் எனவே இந்த ரமதானின் மூலமாகவும் நாங்கள் அந்த பயிற்சியை முறையாக எடுத்துக்கொள்வது தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில எல்லா காலங்களிலும் அந்த பணத்தை சரியான முறையில பயன்படுத்தி அவனுடைய அல்லாவுடைய பொருத்தத்துக்குரிய நல்ல மக்களாக ஆக்குவதற்கு அல்லா தோப்பிக் செய்வானாக யாவா எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக எங்களோட குற்றங்களை மன்னித்து இந்த ரமதானை சரியான முறையில் கழிக்கத்தையும் தோப்பிக் செய்வாயா எங்களோட பணங்களை சரியான முறையில் பயன்படுத்தும் நாட்டுக்குமே தொகை செய்வாயார் வரக்கூடிய பணத்தை ஹலாலா செலவழிக்க கூடியதை நீ விரும்பக்கூடிய வழியில செலவழிப்பதற்கு நீயே தோஃபிக் செய்வாயா யாழ்லா இந்த பணத்தை கொண்டு எங்களுக்கு நீ கேள்வி கணக்கை அதிகரித்து விடாதையா அல்லா இந்த கேள்வி கணக்கை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயா அந்த கேள்வியுடைய நேரத்துல அழகான பதிலை நீ நீ பொருந்தி கொள்ளக்கூடிய பதிலை எங்களை ராவுகள் என்று வெளியாக்கிடுவாயா யாழ்லா இந்த கிருப்பை கொண்டு ஏடான் இந்த துவாவை கேட்டு கபூல் செய்து கொள்வாயா ஆமீன் யாரம்பல் ஆலமீன் அலமதுல்லா